கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக Glory be to the holy name of the Lord. முதலாம் குருந்திய பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பத்தாம் பதினோராம் வசனம் வரை வாசிக்கலாம் First Corinthians chapter 12 verses 7 to 11. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாசிகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாட்களில் ஆவியானவர் தம்முடைய சபையை அவர் சந்தித்துக் கொண்டு வருகிறார் These days the Lord is meeting his church. இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வருகை தருவது என்பது நம்முடைய வாழ்வில் கிடைத்த ஒரு பாக்கியமான நேரங்கள் This is the blessed time given in our lives that we might partake in such meetings. அதை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரம்தான் அதனுடைய புனிதத்தன்மையும் அதனுடைய தெய்வீகத்தன்மையும் தெரியும் Only for those who have enjoyed this, they can know the divinity and the greatness of this meeting. பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு சபையை ஆளுகை செய்கிற ஒரு முக்கியமான நபர் Holy Spirit is the one who is running the New Testament church. அவர் இல்லாமல் புதிய ஏற்பாட்டு ஊழியம் இல்லை அவர் இல்லாமல் புதிய ஏற்பாட்டு சபையும் இல்லை Without him, there is no New Testament ministry nor the New Testament church. அவர்தான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் He is the Spirit of God who rose up Christ from the dead. அவர்தான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு நம்மை சந்திக்கும்படியாக வந்த தியேட்டரை வாழன் He is the comforter who came from the Father to comfort us. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் மகத்தான செயல்களை செய்யும்படியாக தேவனால் ஏவப்பட்டார்கள் அதை அவர்கள் செயல்படுத்தினார்கள் In the Old Testament, the saints of God were moved by the Spirit of God and for a specific purpose and they had done it. முழு வேதத்தையும் நாம் படித்து பார்த்தால் ஒரு சிலர் தான் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்பதை நாம் விரல் விட்டு எண்ணிவிடலாம் When we search through the whole of the scriptures, we can count and see as to only a few have been filled with the Spirit of God. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கோட்பாட்டில் அப்படி அல்ல But in the New Testament it's not so. இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் Today crores of people are being filled by the Spirit of God. அந்த கூட்டத்தில் தேவன் நம்மையும் கூட கிருபையாய் இணைத்து வைத்திருக்கிறார் But God has united united us in that spirit by His grace. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது Here we see that the spirit is given to every man to profit. ஒருவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல Not only one is receiving the Holy Spirit. ஏதோ சரீர அசைவை பெற்றுக்கொண்டு ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல not just by shaking of the body and receiving a spirit இல்லாவிட்டால் கைகளை தட்டுவது குதிப்பது ஆராதிப்பது ஆண்டவருக்குள்ளே களி கூறுவது மாத்திரமல்ல or not just clapping hands jumping and rejoicing in the spirit அவர் அவனுக்குள்ளே இரண்டு மகத்தான செயல்களை இதற்கு அப்பாற்பட்டு செய்ய அவர் வாஞ்சிக்கிறார் he is wanting to do, do two magnificent things apart from this ஒன்று அவனை வரத்தினாலும் வல்லமையினாலும் நிறைத்து அவன் மூலமாய் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார் இரண்டாவது அவனுடைய வாழ்வை சுபாவத்தை மாற்றி தெய்வீகமாக புனிதனாக மாற்றி தன்னோடு இணைக்க அவர் விரும்புகிறார் He- One thing is, he wants to fill him with the gift and the power of God and want to unite him with God. And secondly, he wants to change his life and unite him with him. ஒன்று வரங்களையும் வல்லமையும் கொடுத்து அவன் மூலமாய் தேவன் தன்னை பிரகாசிக்க விரும்புகிறார் One thing is giving his gift and his power and want to shine through him. அவன் மூலமாய் தன்னுடைய வல்லமையை விளங்க விரும்புகிறார் He wants to manifest his power through him. தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் ஒரு கருவியாக அவனை எடுத்து உபயோகப்படுத்த வாஞ்சிக்கிறார் He wants to take him as the weapon which God delights and want to use him. இரண்டாவது Secondly, அவனை தன்னை போல போல மாற்ற விரும்புகிறார் He wants to change him like himself. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம் ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாக இந்த ஆவியானவர் நம்மை மாற்றுகிறார் Now we are the children of God. We will not be as know as to what we will be hereafter, but he, the Spirit of God wants to change him as he is when he is manifested. நாம் இப்பொழுது படித்தோம் ஆவியானவருடைய வரங்கள் Here we see the gifts of the Spirit of God. ஆவியின் அனுக்கிரகம் என்று நாம் இதை படித்தோம் We read this as the gifts of the spirit இந்த ஆவியின் அனுக்கிரகம் ஒரு சிலருக்கு மட்டும் தான் கிடைக்குமா will the gift of the Spirit be given to only a few of them? அப்படி அல்ல This is not so. அபிஷேகம் பெற்ற எல்லாருக்குமே அந்த ஆவிக்குரிய வரங்கள் உண்டு And to all who are anointed are having the gift of the Spirit. நீங்கள் வரங்களை பெற்றவர்களை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது There's no need for you to go in search of those who are gifted. உங்களுக்கு அபிஷேகம் இருந்தால் அந்த அபிஷேகத்திலேயே இந்த ஒன்பது விதமான வரங்களும் செயல்பட ஆரம்பிக்கும் If you have anointing, in that anointing will all these nine gifts operate. பணம் இருந்தால் எந்த பொருளையும் வாங்கிக் கொள்வது போல அபிஷேகம் இருந்தால் எந்த வரங்களையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் As you have the money and get all the things you like, even so, if you have anointing, you can do all things. ஆனால் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று தேவன் இவைகளை பகிர்ந்து கொடுக்கிறார் It- But it is for the need of every person, the Lord is given to everyone. அப்படினால் அபிஷேகம் பெற்ற எல்லாருமே வரங்கள் பெற்றவர்களே Therefore, everyone who are anointed have the gifts. ஏன் மனிதனுக்கு அவர் வரங்களை கொடுக்கிறார் Why do the Lord give gifts to man? ஆ, இன்னும் சரியாக சொல்ல போனால் even to more, say more எபேசியருக்குள்ள நிருபம் நாலாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது reading in Ephesians chapter 4 இயேசு கிறிஸ்து பரத்துக்கு தா பூமியின் தாழ்விடங்களில் ஏறி உன்னதத்துக்கு ஏறி மனிதர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது Jesus Christ descended to the to the depths of this earth and he went up to heaven to give gifts எபேசியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் Ephesians chapter 4 verse 8 ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் மனிதர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறது It is said that he has given gifts unto men. இந்த வரங்கள் தொழில் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டவைகள் அல்ல this gifts are not given to man to conduct his business ஊழியத்தை பிரபலப்படுத்த கொடுக்கப்பட்ட ஒரு வரமும் சக்தியும் அல்ல and not to make his ministry recognize these powers. ஒரு தொழில் போல இந்த வரங்களை வைத்துக்கொண்டு செயல்படும்படியாகவும் தேவன் அனுமதிப்பதும் இல்லை The Lord does not admit anyone to exercise these powers that he has a business. பணத்தை சம்பாதிக்க இந்த வரத்தை தேவன் கொடுக்கவில்லை In order to earn money, the Lord did not give this gift. இதை குறித்து தெளிவாக மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் இயேசு தெளிவாக பேசினார் About this, Jesus spoke about cle- clearly in Matthew's Gospel 10, chapter மத்திய 10. பத்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது When we read in Matthew chapter 10, எட்டாம் வசனத்தில் verse 8, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் freely ye have received, freely give. வரங்களை இலவசமாய் நாம் பெற்றோம் இலவசமாய் நாம் கொடுக்க வேண்டும் We have received the gifts of God freely and we should give them freely. தேவன் கொடுத்த கிருபைகளை தாளந்துகளை விற்பனைக்காக பயன்படுத்தக்கூடாது The graces and talents which the Lord has given should not be sold. அதன் மூலமாய் பணத்தை சம்பாதிக்க நாம் செயல்படக்கூடாது And thereby we should not want to earn money by that. ஏனென்றால் நாம் எந்த தகுதியும் இல்லாதவர்கள் because we are not worthy at all தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்தார் the lord has graciously given to us எபேசியர்ல பவுல் கொஞ்சம் டீசன்ட்டாக எழுதி இருக்கிறார் in ephesians and paul has written decently அவர் மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று கொஞ்சம் டீசன்ட்டா மரியாதையாக எழுதி இருக்கிறார் in respectful manner he said that he has given gifts unto men ஆனால் சரியான அர்த்தம் நீங்கள் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது but when you consider of it in psalms சங்கீதம் 68 18ஐ பார்க்கும் பொழுது in psalms chapter 38 verse 13 இந்த மனிதர்களுடைய தன்மையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது what is told of this aspect of men? தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை கொண்டீர் பின்மாறி போன தோல்வியுற்ற இல்லாவிட்டால் தேவனை விட்டு விலகி போன மகிமையை இழந்து போன மனிதனை அவர் மறுபடி சந்தித்து அவனுக்கு வரங்களை கொடுக்கிறார் for those of them who have backslidden and lost the glory of god the lord is meeting such people and giving us glory back இங்க மனிதர்கள் என்று சொல்லாமல் துரோகிகளாகிய மனிதர்கள் here it is not told as men but rebellious men நாம் எவ்வளவோ தோல்வி உள்ளவர்கள் நாம் தேவனை காட்டி கொடுத்தவர்கள் பல விதங்களிலே ஊழியங்களிலே ஜீவியங்களிலே வாழ்க்கையிலே நாம் துரோகிகளாக மாறினவர்கள் we have we are found as rebellious people in many of our lives and in our works and we have gone astray from God. ஏன் இந்த துரோகிகளாகிய மனிதர்களுக்கு இந்த வரங்களை கொடுத்தார் Why is he giving these gifts to men who are rebellious? அவன் விழாமல் இருக்கும்படியாக That he might not fall. ஏனென்றால் மனிதன் ஒரு காலத்திலே தேவனோடு இருந்தான் அவன் விழுந்து போய்விட்டான் Because man who was once with God fell. ஆனால் அவன் மறுபடி விழாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அவனுக்கு பரிசு தாவியானவரும் அருளப்படுகிறார் அவர் மூலமாய் அவருடைய தாளந்துகளும் கிருபைகளும் வரங்களும் அருளப்படுகிறது but that the man who was fallen does not fall again in order to stabilize him in order to make him stand the lord is giving him gifts and talents இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது in another manner we பரிசு தாவியை பெற்ற எல்லாரும் வரங்கள் பெற்றவர்கள் all of them who received the anointing of the holy spirit நான் gifted எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் how many of you believe what i say அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுக்குள்ள ஏதாவது ஏதாவது ஒரு வரம் வேலை செய்யும் in anyone who is anointed some gift of the other will operate or one doctor ku padithu vittan endru mbbs mudithu vittar endru if one has completed his mbbs adu common aga avaru or doctor pattam vetrirukkar and for that he has received his doctorate anal adile specialist inimel adutha pagudiyaga varugirargal but after that coming specialization adu uh, pole so is like abhishekam petra ellarume varangal petravargal adile innum oru silar inda varangalai kattrude paadathile vilundu petru adai paadugaathu adai veithu kattrukaga prakashikka virumbugiravargal specialist எகோலிஸ்டாக மாறுகிறார்கள் all of them who are anointed have received the gifts from God and some of them falling at the feet of Jesus they receive a specialization of it ஆனபடினால் அபிஷேகம் பெற்றவர்கள் நீங்களே உங்களுக்குள்ளே என்ன வரம் இருக்கிறது சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் நிதானியுங்கள் therefore you who are anointed should discern as to what gifts you have in you பிசாசு பிடித்தவரத்தில் நீங்கள் போனால் தெரியும் அந்த பிசாசு ஓட ஆரம்பித்தால் அலற ஆரம்பித்தால் எரிகிறது என்று சொன்னால் வராதே என்று சொன்னால் ஜெபிக்காதே என்று சொன்னால் உங்களுக்குள் இருக்கிறது பிசாசுகளை துரத்தக்கூடிய சக்தி one who is persist if you are going near by and he is fleeing away and say you do not come near me or not pray for me they are fleeing away from you then you can understand for yourself that you have the gift of chasing the spirits ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனிதனை நீங்கள் சந்தித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று நீங்கள் ஜெபித்து விட்டு நீங்கள் கடந்து போன உடனே அவன் எனக்கு சுகமாகி விட்டது என்று சொன்னால் உனக்குள் உங்களுக்குள் இருக்கிறது குணமாக்கும் வல்லமை If you are having, if you're going to the person who is sick and he is healed of his sickness, then you can understand that the gift which is in you is healing ஆனால் அதே நேரத்தில் விசுவாசம் என்கிற ஒரு வரம் இருக்கிறது அதை வைத்து ஒன்பது விதமான வரங்களையும் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் But you have another gift called faith, and with that gift you can operate all the nine gifts. ஏன் மனிதனுக்கு வரங்களை கொடுக்கிறார் Why does the Lord give gifts to man? அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது There is another reason for it. பிசாசு பிடித்த வாதிக்கப்பட்ட பா- வாழ்க்கையிலே நொந்து போன ஒரு சிலரை கத்தர் ரட்சிக்கிறார் அவர்களுக்கு பிசாசை துரத்தக்கூடிய வரத்தையே கத்தர் கொடுக்கிறார் the lord wants to save some people who are possessed and who are grieved in their life like this and he is giving the gift of chasing the spirits by themselves சென்னையில் ஒரு சகோதரி இருக்கிறார்கள் there is a sister in chennai அவங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருந்தது she had a hotel அந்த ஹோட்டல் திடீரென்று அவங்களுக்கு நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பித்தது suddenly that hotel faced a loss ஏனென்றால் அங்கே வந்து சாப்பிட உட்காருவார்கள் ஜனங்கள் because people will come to uh, eat there ஒரு பேட் ஸ்மெல் அந்த கடை முழுவதும் வீசும் they will smell a bad smell in that whole shop of their huddle. அந்த சாப்பிட உட்கார்ந்தவெல்லாம் மெல்ல எந்திரிச்சிருவான். All of them who eat there will get up and go. கடைசில தான் தெரிந்தது அது ஒரு செய்வனையினுடைய போராட்டம். Finally only she knew that it's the work of a witchcraft. கடை அப்படியே மூடியாச்சு அவ்வளவுதான். அது பிறகு யாருமே கடைக்கு வரதே இல்ல. வந்து உட்கார்ந்தானா அந்த ஸ்மெல் வந்துரும். Finally nobody came to that uh, hotel and it was locked up after that. அதோட அந்த குடும்பம் நசிந்து போய் விட்டது. And with that that family was crushed. கடைசியாக அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். Lastly they accepted Christ Jesus. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை கொடுத்தார் அபிஷேகத்தை கொடுத்தார் பிசாசின் செய்வினை சக்திகளை மேற்கொள்ளக்கூடிய வரங்களை கொடுத்தார் after they accepted jesus christ the lord gave them the gift in order to take cast away the witchcraft and uh, in order to cast away the ஒன்று இந்த செய்வினை சக்தி இவர்களை என்றென்றும் மேற்கொள்ள முடியாதபடி இந்த வரங்கள் அதை தடுத்தது one thing is this gifts hindered them that this witchcraft things should not operate in them at all மறுபடியும் இந்த அசுத்தாவினுடைய போராட்டம் அந்த சந்ததியோ அந்த குடும்பத்தையோ அவருடைய தொழிலையோ அவருடைய வளர்ச்சியோ பாதிக்க முடியவில்லை அந்த அளவு இந்த தேவனுடைய சக்தி அவர்களை மூடிக்கொண்டது Uh, uh, Once again, these attack of the uh, unclean spirits could not operate within them in their business or in their family or in their life at all. And uh, like this, the Holy Spirit prevented them. அதோடு அவர்கள் விட்டுவிடவில்லை They did not live with it. அவர்கள் ஊழியத்திலே இறங்க ஆரம்பித்தார்கள் They began to indulge in ministry. ஆ, அதற்கு பின்பு அவர்கள் மூலமாய் அநேகருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது And finally, through them, many of their bondages were broken. வ- அபிஷேகம் என்பது நம்முடைய பக்தி விருத்திக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுடைய மீட்புக்காகவும் நாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு பரிபூர்ண ஜீவனுடைய வல்லமை Anointing is not the one for our edification alone, but it is for the use of many of them that they might receive life. உங்களுடைய வாழ்க்கையை மாத்திரம் செழிப்பாக்குவது மாத்திரமல்ல உங்கள் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவதுதான் பரிசுத்த ஆவியினுடைய ஜீவன் The life of the Holy Spirit is not to flourish your life alone, but the others to gain flourishness through you. இன்றைக்கு அநேகருடைய கட்டுகளை அவர்கள் அவிழ்க்கிறார்கள் today she is broken breaking many bonds அதனால தன் வரங்கள் என்பது தேவன் கொடுக்கிற ஈவு அது பணத்துக்காக புகழுக்காக கொடுக்கப்பட்டதல்ல ஆத்துமாக்களை விடுவிக்க முடியாக உன்னை பாதுகாக்க முடியாக தேவன் கொடுத்த ஈவு gift அது Therefore, this is the operation of the Spirit, is the gift which is given to God that it might be used to many. இன்றைக்கு நமக்கு தெரிந்த வரங்கள் என்று சொல்லும் பொழுது Today, when we see the gifts of the Spirit, பிசாசை துரத்துவது ஒரு வரம் என்று நினைக்கிறோம் casting out demons is a gift. குணமாக்கும் வரம் இந்த ரெண்டு தான் நமக்கு வரம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் Healing is also another gift, that is what we consider. ஆனால் இங்கே பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது But there are many things said out here. இந்த வரங்கள் எல்லாம் சபையிலே ஆளுகை செய்ய ஆரம்பித்தால் சபை பிரகாசிக்கும் ஜொலிக்கும் If these spirits begin to operate in the church, the church will just be ஒரு brightened. சிலர் பரிசுத்தாவியை பெறாமலே இருக்கிறார்கள் Some of them have not received the Holy ஒரு Spirit. சி- ஒரு சிலர் பரிசுத்தாவின் வரங்களிலே தங்களுடைய கவனத்தை செலுத்தாமலே போய்விடுகிறார்கள் Some of them are not giving their uh, opinion or they are giving import- importance to the gifts of the Spirit. ஒன்னு குருந்தியர் பதினான்கு ஒன்றை பார்க்கும் பொழுது When we read in 1 Corinthians chapter 14 verse 1, அன்பை நாடுங்கள் follow after charity ஞான வரங்களையும் விரும்புங்கள் and desire spiritual gifts, விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள் but rather that he may prophesy. கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது ஒரு பெரிய கிஃப்ட் அது Speaking the word of God is the greatest gift. இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசிகள் தங்களுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறுத்தி விட்டீர்கள் Today many prophets have stopped with prophesying. அது மிகப்பெரிய குற்றம் That's a great uh, accusation. தேவனுடைய வரத்தை நீங்கள் ஆ, மூடி வைக்க கூடாது You should not cover the gifts of God. வேதம் என்ன சொல்லுகிறது What does the word of God say? ஒருவன் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க கூடாது One should not light his candle and should hide it under the அப்படி நீங்கள் bushel. மூடி இருக்கும் பொழுது even you so hide it உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது என்ன what is happening in your life உங்களுடைய வாழ்க்கையே இருளாக மாறிவிடுகிறது your life is becoming dark ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் what are some doing தீர்க்க தரிசனத்தை பேசுகிறது இல்லை some of them are not speaking in prophecy தரிசனங்களை வெளியே சொல்லுவது இல்லை they are not saying the visions outside பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவது இல்லை they are not translating the tongues நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுகிறது இல்லை they are not speaking out in unknown tongues அது நீங்கள் சரி இன்னைக்கு நீங்க இந்த ஒன்பது விதமான வரங்களை நீங்க கேட்டா கத்தர் ஒன்பது விதமான வரங்களையும் ஒரே ஆளுக்கு கொடுக்க முடியும் when you ask of these nine gifts, the Lord can give all the nine gifts to one person itself. நம்முடைய பரிசுத்தவான்களிலே எத்தனை பேர் அப்படி பிரகாசித்திருக்கிறார்கள். Many of our saints have shone with these nine gifts. அவங்களுக்குள்ள இருந்த வல்லமையை கட்டுப்படுத்த முடியவில்லை. They could not control the power within them. அவங்க கார்ல ஏறின பிறகு ஐயோ கார்ல ஏறிட்டாங்களா அவங்கள்ட்ட ஜெபிக்க முடியாதா அப்ப அவங்க இருக்கிற காரை தொட்டா சுகமாயிருமான்னு சொல்லி காரை தொட்டு சுகமாயிருக்கிறாங்க. When they enter the car they could not pray therefore the, those of them who came sick they held on to the car and were healed. அந்த அளவு நீங்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள இயலும். To that extent, you can receive the power of God. ஆனால் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை அடக்கி வைக்கிறோம் But today, today we are controlling the word of God. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் Some incident யாராவது ஒரு வார்த்தை or some word ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் உடைந்து போய் விடுகிறோம் or in some situation we are crushed up அதனால நாம் இப்ப என்ன செய்கிறோம்னா அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெரிய சொல்ல வெட்கப்படுகிறோம் இல்லாவிட்ட முடியாது என்று ஒதுங்கிக் கொள்கிறோம் therefore we are ashamed to proclaim the word of god outside or we say we cannot எரேமியா 20 ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது when we read in jeremiah chapter 20 ஆ எட்டாம் ஒன்பதாம் வசனங்களை பார்க்கும் பொழுது verses 8 and 9 அங்கே அவன் சொல்லுகிறான் நான் உங்களுடைய வார்த்தையை பேச மாட்டேன் என்று சொல்லுகிறான் he is telling that he will not speak the word of god எரேமியா 20 8 9 நான் பேசின முதற்கொண்டு கதறுகிறேன் கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன் நான் கூறின கர்த்துடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்துடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன் ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எறிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது அதை சகித்து இழைத்து போனேன் எனக்கு பொறுக்க கூடாமற் போயிட்டு பாத்தீங்களா நான் பேசுறேன் ஆனா எல்லாரும் பரியாசம் பண்றாங்க He is telling that he is speaking but all of them are என்னுடைய approaching. தீர்க்க தரிசனத்தை எல்லாரும் அற்பமா என்னதுனால இனிமேல் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன் என்று நான் முடிவு செய்து விட்டேன் Because all of them are belittling his, uh, pr- his prophesy, he's, he's made a decision that he will no நான் more இனி அவரை prophesy. பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசவும் மாட்டேன் I will no more make mention of him nor speak any more in his name. ஆனா இப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு இப்ப பேச மாட்டேன்னு சொல்றான் But now the word of God came to me and he's refusing to speak. இப்பொழுது அந்த வார்த்தை என்ன செய்தது But now what does the word do என் in him? எலும்புகளிலே அக்னி போல அடைபட்டு ஒரு வழி என்னை இழைத்து போக வைத்து விட்டது it is shut up within his bones and is making him weary நல்ல ஸ்பிரிச்சுவலா இருந்து தீர்க்கதரிசிகளா இருந்து இன்னைக்கு வியாதி பலவீனத்துல படுத்து எழும்ப முடியாம உட்கார முடியாம நடக்க முடியாம நிக்க முடியாம நீ தடுமாறுறேன்னு சொன்னா நீ தீர்க்கதரிசன ஊழியத்தை நீ மூடி வைத்து விட்டாய் அதனால் அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் உனக்கு அக்னியாய் உள்ளே பற்றி உன்னை வியாதியஸ்தனாய் படுக்கையில கொண்டு போய் கடத்தி விடுகிறது those of them who were fully gifted when watching prophesy once uh, have now uh, found very sick and because they have shut with the word of god and have not at this prophesy. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் You just understand properly. ஏதாவது தெய்வீக தரிசனம் பெற்றால் அநேகர் வெக்கப்பட்டு சொல்லுகிறதில்லை If you re- receive any divine vision, you are ashamed and not telling it. அநேகருக்கு குணமாக்கம் வர உண்டு போய் வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிப்பதில்லை Many of them have the gift of healing, they do not go and pray for the sick. பிசாசுகளை துரத்துகிற வரம் உண்டு இது எதுக்கு நமக்கு இந்த வேலைன்னு சொல்லி ஒதுங்கி விடுகிறீர்கள் They have the gift of uh, casting out demons, but what for us, he- they are just going away from it. இன்னைக்கு பிள்ளைகளை இன்ஜினியரிங் படிக்க வைப்பாங்க Today they are uh, making their children டாக்டருக்கு educate படிக்க to வைப்பாங்க. engineering and they for doctors, computer இன்ஜினியரா படிக்க வைப்பாங்க they are educating as computer engineers ஆனா அவங்க சொல்லுவாங்க என் பிள்ளை வேலைக்கு போக மாட்டா but they will say my son is not going to work இப்படி ஒரு சில பெற்றோர் இருக்காங்க அதாவது படிக்க மட்டும் வைக்கணும் ஆனா வேலைக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா some parents like this they want to educate them but they do not want to send them to work அது போல சில புருஷன்மார் என்ன படிச்சிருந்தாலும் சரி எவ்வளவு நீ வேலை பார்த்தாலும் சரி என் வீட்டுக்கு வந்த பிறகு வேலை பார்க்க கூடாதுமாங்க அதே போல இந்த ரெண்டு அனுபவம் தான் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ள நடக்கிற துர்ச்சம்பவம் Like this, some husbands, how much ever the wife is educated, they would not want them to go to work. This is what is happening between, in many of the servants of God and believers. Engineering படித்துட்டு வீட்டுல சோறு பொங்கி போடுறதுக்கு இன்ஜினியரிங் படிக்காம இருக்கலாம் அதுபோல நீ பரிசுத்தாவியை பெற்று தேவனுக்காக நீ கிரியை செய்யாம சும்மா பேருக்கு ஒரு விசுவாசியா இருப்பதை விட நீ இல்லாமல் இருப்பது நல்லது To study for engineering and cook food at home, it's of no use studying it. Like this, receiving the Holy Spirit and making no use of it, there's no use of receiving it. அதுபோல இப்ப மனைவி படிச்சுட்டு வந்தா வீட்டுல வந்தா வேலைக்கே போக கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்றது போல அநேகர் அநேகருடைய விசுவாசத்தையும் பரிசுத்தையும் வரங்களையும் வல்லமைகளையும் அனைத்து போடுகிற பெற்றோர்களாக பிள்ளைகளாக இல்லாவிட்டால் புருஷனாக மனைவியாக சபையிலே அநேகர் காணப்படுகிறார்கள் ஏன் அநேக ஊழியர்கள் கூட சபைகளிலே வரங்கள் கிரிய செய்ய முட்டுக்கட்டையாக இருந்து துரோகிகளாக சபைகளுக்கு மாறுகிறார்கள் like this when husband defending her has why his engineering like this many of them are standing as stumbling blocks the husband wife or parents are standing as stumbling blocks even the workers are standing as stumbling and walk for their spiritual life. எரேமியா 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எரேமியா தன்னை குறித்து சொல்லும் பொழுது When Jeremiah speaking about himself in Jeremiah 25:3 ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் பதிமூன்றாம் வருஷம் துவக்கி இந்நாள் மற்றும் சென்ற இந்த இருபத்தி மூன்று வருஷமாக கர்த்துடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று பாருங்க கடந்த அதாவது இனிமேலும் வரும் ஆனா கடந்த 23 வருஷமா கர்த்தருடைய வார்த்தை என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது The word of God came towards me for the past 23 years. 23 வருஷமா அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான் அதற்கு பின்பும் ஓட்ட முடிகிற வரை அவன் தீர்க்கதரிசியாகவே வாழ்ந்தான் For 23 years he remained a prophet even after that until the end of his race he was a prophet. பிரியமானவர்களே உங்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தை வந்து நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு நீங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னீர்களோ வரங்கள் வல்லமைகள் கிருபைகள் தாளந்துகள் இரக்கங்கள் தேவனை உங்களை நம்பி கொடுத்தாரோ இன்றைக்கு வரைக்கும் அதை பாதுகாத்து இருக்கிறீர்களா அதனுடைய தொடர்பு அதனுடைய வல்லமையினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கிறதா Dear beloved, have- from the day you are saved, even until this day, have you received all the, or have you preserved all the gifts and graces and and the power which the Lord has given unto you? Have you been exercising on it until this day? அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் If not, you have to give account. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அடக்கி வைத்ததற்கு இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கணக்கு கொடுத்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் என் வாயை திறந்தருளும் நான் உமக்காய் பேசுவேன் என்று தீர்மானியுங்கள் For controlling the word of God, you should ask uh, forgiveness from God and uh, say, Lord, I will utter the words anymore from thee. கழுதியின் வாயை திறந்த தேவன் துரோகிகளாகிய மனிதனுடைய வாயை திறக்குகிறார் The Lord who opens the mouth of the ass is opening the mouth of the rebellious people. ஒரு சில சூழ்நிலைகளிலே தங்களுடைய வரங்களை மூட்ட அவர்கள் மூடி வைத்து விடுகிறார்கள் Some of them, because of situations, they are hiding it. ஆதி ஆகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு தன்னுடைய வரங்களை அவன் அனல் மூட்டிக் கொண்டே இருந்தான் When we read in Genesis, we can Joseph who is invigorating his gifts. அவனுடைய துவக்க காலம் என்பது சொப்பனம் காண்பதாக இருந்தது His beginning times was seeing vision, dreams. அவனுக்கு சொப்பனம் தான் கர்த்தர் அவனோடு இடைபடக்கூடிய ஒரு அனுபவமாக இருந்தது it was through dreams the Lord was intervening with him கர்த்தர் அவனோடு அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார் the Lord spoke more to him அது சொப்பனத்தின் மூலமாகவே அவனுக்குள் நடந்தது that was done only through dreams அதனால தான் சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனை குழியில் தூக்கி போட்டார்கள் தே ஃபோ they cast him into the pit saying that the dreamer cometh ஆனால் அதற்கு பின்பு அவனுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே மோசமான சம்பவங்கள் but after that all the incidents that place in him was very was அபாண்டமான குற்றச்சாட்டுகள் இட் வாஸ் ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் விபச்சார குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள் it was a, a, a accusation to adultery வேசித்தனத்தின் குற்றச்சாட்டுகள் it was accusation for fornication குடும்பத்தின் துரோகி என்று சொன்னார்கள் they said that he is to the family கடைசில அவன் சிறைச்சாலையில போய் விழுந்து finally he was cast into prison ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே தன்னுடைய வரத்தை அவன் கொண்டே இருந்தான் but in the midst of this he was filling was this gift அவனுடைய துவக்க கால வரம் என்று சொல்வது சொப்பனம் the beginning gift that he had was dream ஆனால் அவன் வளர்த்து கொண்ட அனுபவம் மற்றவர்களுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய அளவில் ஜெபித்து ஜெபித்து மற்றவர்கள் சொப்பனத்தை அவன் சரியான விதத்தில் விளக்கி சொல்லக்கூடியவனாய் மாறினான் but he enhances gifts by praying and saying uh, the translation of the dreams which others see எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம் see what a beautiful experience is அவன் சூழ்நிலைகளின் மத்தியிலே தன்னுடைய வரத்தை அணைத்து போடவில்லை அவன் அனல் மூட்டிக்கொண்டே இருந்தான் in the midst of situations he did not put off or quench the spirit but he was invigorating it எவ்வளவு ஒரு அருமையான ஒரு அனுபவம் what a beautiful experience he had அடுத்ததாக nextly இந்த வளர்ச்சி தான் அவன் பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தது It was this growth in him that made him to interpret the dream of Pharaoh and go up to the throne. அப்படினால் உங்களுடைய வரங்கள் உங்களை நீங்கள் சரியான விதத்தில் உபயோகப்படுத்தும் பொழுது உங்களையும் அது கனப்படுத்தும் உங்களை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் Therefore, when you utilize your gifts properly, then it will use you and also take you to the throne. தானியேலின் புஸ்தகத்திலே நாம் தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது Reading about Daniel, ஒரு அந்நிய தேசத்திலே அவன் காணப்பட்டாலும் he was found in a strange country அவனுக்குள்ளே தேவர்களின் ஆவி இருந்ததாக அங்கே உள்ள ஜனங்கள் சொன்னார்கள் he had the spirit of gods uh, that is what the people said ராஜாவே அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தான் and the king began to speak about him like this ராஜஸ்திரீ அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தாள் and the queen also spoke about him தேசத்திலே உள்ள ஜனங்கள் அவனை குறித்து அப்படி பேச ஆரம்பித்தார்கள் the people of the land spoke about him like this தானியேல் 5 ஆம் அதிகாரம் 14 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Daniel chapter 5 verse 14 உனக்குள் தேவர்களின் ஆவி உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன் I have heard that you have the spirits of God in thee. வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன் I have heard that you have the light and understanding and excellent wisdom in you. பதினாறாம் வசனத்திலே Verse 16. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னால் கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் I have heard of thee that thou canst make interpretations and dissolve doubts. ஆ, எப்படிப்பட்ட ஒரு ஆவியின் அந்த வெளிச்சம் அவனுக்குள்ளே வரங்களின் பிரகாசம் இருந்தது என்று பாருங்கள் What a light and the spirit and the shining which he had in him. யோசிப்புக்கு பார்வோன் சொப்பனம் கண்டவுடனே சொன்ன உடனே அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறான் Joseph began to say the interpretation when Pharaoh said the dream. ஆனால் இங்கே சொப்பனமே சொல்லாமல் அற்பம் அர்த்தம் சொல்லக்கூடியவனாய் இவன் மாறினான் But here he was turned as a person without dream itself, he said the interpretation. தெளிவாக ரொம்ப அழகாக அவன் சொல்ல ஆரம்பித்தான் He so- said very clearly and very beautifully. அவனுக்குள்ளே அப்படிப்பட்ட தேவனுடைய சக்தி இருந்தது He had such a power of God in him. சொப்பனமே சொல்லாம ஒருத்தன் இன்னொருத்தன் பார்த்த நைட்ல பார்த்த சொப்பனத்தை இன்னொருத்தன் சொல்லுவானா Even without anybody seeing the dream, uh, can anybody interpret that which the other saw the dream daniel 2:45 la solran சொப்பனமானது nichayam adin artham satyam Daniel 2:45 he is saying that the dream is true and the meaning is true அருமையானவரே இதிலிருந்து enna விளங்கிக் கொள்கிறோம் dear beloved what do you understand from this நாம் துரோகிகள் ஆனால் தேவன் நம்மை பாதுகாக்கும்படியாக நம் anegarai அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் we are treacherous people but the lord has given us the gift of the holy spirit in order to bless us adanal பரிசுத்தாவி petravanga மௌனமா irukka கூடாது மௌனமா irukka முடியாது therefore those of them who have received the holy spirit cannot be calm and cannot be உனக்குள்ள இருக்கிற ஆவியே உன்னால கட்டுப்படுத்த முடியாது அந்த ஆவி தான் உன்னை கட்டுப்படுத்தி நடத்தணும் you cannot control the spirit which is in you that spirit should control you and lead கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory be to the holy name of the lord பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் எவ்வளவு பிரகாசித்து இருக்கிறார்கள் those of them who received the spirit of god in the old testament how they have shone எவ்வளவு பிரகாசித்து சிங்காசனத்துக்கு வந்து விட்டான் என்று பாருங்க see how joseph has shone and come to the throne தானியேல் எப்படி மூன்றாவது அதிபதியாக மாறினான் என்று பாருங்க see how daniel came as the third per- position of the இவர்களுக்கெல்லாம் spirit country. தேவனுடைய ஆவி அபரிமிதமாக கொடுக்கப்பட்ட ஒரு காலம் In them was measureless spirit of God given unto ஆனால் them. புதிய ஏற்பாட்டில் இதை விட அதிகமான தேவனுடைய வல்லமையை தேவன் தன்னுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார் But in the New Testament, the Lord is giving measureless give the spirit unto all the servants of God and believers. நேல்- நேற்று கர்த்தருடைய ஆவியை பெற்ற அஹ், பழைய ஏற்பாட்டு காலத்து வல்லமை உள்ள ஜனங்களை ஒரு சிலரை நாம் சிந்தித்தோம் Yesterday, we were meditating upon certain people of the Old Testament who received the spirit of God. அஹ், இரண்டாம் ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது கிங்ஸ் செகண்ட் சாப்டர் அங்கே எலியா ஒரு காரியத்தை எலிசா எலிசா எலியாவினிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறான் எனக்கு உமக்குள் இருந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் I pray thee let a double portion of thy spirit be அவன் சொன்னா இது சரியான ஒரு கேள்வின்னு சொன்னான் he said that this is a right question நீ அரிதான காரியத்தை விட்டாய் you have asked a rare thing எட்டு வருஷமாக அவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் he was a man who was serving him for 8 years எட்டு வருஷம் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் ஊத்திட்டே இருப்பான் He was pouring water to the hands of Elijah. அதுதான் அவனுடைய ஊழியம் That was his ministry. எலிசான்னு யாருக்குமே தெரியாது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்க்கிற ஒருத்தர் இருக்கான் அப்படிதான் எல்லாருக்குமே அவன் இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்தான் Nobody knew that he is Elisha, but the one who was pouring hands of uh, water to the hands of ஆனா Elijah. அவன் மைண்ட்ல கத்தருக்காக எதையாவது செய்யணும் But in his mind, he wanted to do something for the இதுல Lord. இருந்து என்ன விளங்கி கொள்ளுறான் What do we understand from அபிஷேகம் this? பெற்றவனுக்கு கத்தருக்காக எதையும் எதையாவது ஒண்ணு செய்யணுங்கிற ஒரு மோட்டிவ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவிய அவன் கெடுத்துட்டான்னு அர்த்தம் To the one who is anointed, there there will be always a motivation within him that he has to do something from the Lord otherwise the spirit in him is all abhishekam பெற்றவனுக்கு மௌனமா irukave mudiyadu to the anointed one he cannot be silent at all or konjam pesura level ku லெவலுக்கு nu vechukongala if a child is grown up to a talking level அது கத்துதுன்னு வெச்சுக்கோங்களேன் you see that neenga poi vaaya moodunga you go and close its mouth முடியுமா ம் சரி பரவாயில்லை நான் இனிமே வாயை திறந்து therakka maten can you uh, yeah. hold on to say that he it will become calm after that திமிரிட்டு ena adukku பேசணுங்கிற அந்த புது தன்மை வந்துருச்சு அதால அடக்கி வைக்க முடியாது the child wants to speak therefore it cannot control itself அதுபோல சரியான பரிசுத்தாவியை பெற்றிருந்தா உன்னை தூங்க விட மாட்டாரு like this if you get the right uh, holy spirit and he will not allow you to sleep உன்னை சத்தியம் பேச விடாம உன்னை உட்கார விட மாட்டாரு he will not allow you to be seated without speaking the truth உன்னால சும்மா இருக்க முடியாது you cannot become நீங்க அது நீங்க சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் you should rightly understand this யோவான் ஸ்நானகனை கர்த்தர் முத்திரித்து வைத்திருந்தார் the lord had sealed john the baptist அவன் அவன் ஒரு ஒத்தைக்கு ஒரே பிள்ளை he is the only son ரொம்ப பாசமாக வளர்க்கப்பட்டவன் he was lovingly grown up எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்தவன் he was born after many years ஆனா அவன் பிரதிஷ்டையை விட்டு கொடுக்கவே இல்லை but he did not leave his consecration அவன் வீட்ல இருக்க மாட்டான் வனாந்தரத்துல போய் உட்கார்ந்துட்டே இருப்பான் he will not be in his house but in the wilderness அவன் மைண்ட்ல கர்த்தருடைய வார்த்தை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணனும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தான் he wanted to wait for the word of the lord in his mind அந்த கர்த்தருடைய வார்த்தை வனாந்தரத்துல அவனுக்கு உண்டான உடனே புறப்பட்டு வந்துட்டான் but as soon as he received the word of god in the wilderness he came out அவனுக்கு எதுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது why was the spirit of god given to him சத்தியத்தை ஞானசான சத்தியத்தை ஸ்தாபிக்க that he might establish the baptism the truth of baptism நம்ம இங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம் தாத்தா பாட்டி வயசானவங்க வாலிபர்கள் சின்ன பிள்ளைங்க ஊழியக்காரங்க நமக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் இருக்கு என்ன சத்தியத்தை நீ ஸ்தாபிச்சிட்டேன்னு சொல்லு we are all uh, seated here all the old and the young and all the small children and the servants of god how what uh, truth have you established கத்தருக்காக எதையாவது செஞ்சேன்னு உன்னால எழும்பி நெஞ்ச நிமிர்த்தி சொல்ல முடியுமா can you see that we have done something from the Lord? கத்திற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் கேட்டா நான் கோயிலுக்கு போனேன் தசமம் கொடுத்தேன் காணிக்கை கொடுத்தேன் கோயில்ல பாய் போட்டேன் இதை தான் உன்னால சொல்ல முடியும் அதிகபட்சமா சொல்லணும்னா இந்த இதுதான் சொல்ல முடியும் if you can say more, you can say that uh, what you have done for the Lord is you have given off, uh, offerings and uh, you have give the tithes and you have uh, spread the mats. Uh, that's all you can say. alindu அழிந்து போற ஆத்துமாக்களை தேடி போனேன் திறப்பில் நின்றேன் உபவாசித்தேன் கண்ணீர் விட்டேன் அந்த ஆத்தும மீட்புக்காக நான் ரத்தம் செ- ரத்த அலைந்து திரிந்தினேன் அவங்களெல்லாம் கொண்டு வந்து சபையில சேர்த்தேன் இன்னைக்கு அவங்கெல்லாம் சபையில தூணா நிக்கிறாங்க அதுதான் என்னுடைய திருப்தின்னு onnala solla mudiyuma I have stu- I has gone searching for the perishing souls. I have told the gospel to them and I had stood in the breach and I cried out for them day and night and they are now saved can you say such testimony in the church இவன் கேட்டான் எனக்கு ரெட்டிப்பான வரம் வேணும் he said that i want a double portion of your gift என்ன உங்க காலம் முடிஞ்சிருச்சு அடுத்த காலம் வருது இனிமேல் இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும் இவைகளுக்கு மத்தியில நான் ஊழியம் செய்யணும்னா எனக்கு ரெட்டிப்பான வரம் உம்மிடத்தில் உள்ளது அப்படியே டபுளா எனக்கு கிடைக்கணும் நீங்க எங்கேயாவது ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க எலியாவையும் எலிசாவையும் ரெண்டு பேர் அற்புதங்களையும் பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் டபுளா இருக்கும் He says that uh, uh, your period is over and hereafter the problems will be more. Therefore, you give me the double portion of thy spirit. And if you should consider what they have done, everything is double. பைபிள்ல நீங்க உட்கார்ந்து நல்லா பாருங்க எலியா என்ன செஞ்சானோ அதை விட double avan ottatha mudiyirukulla செஞ்சு முடிச்சிருப்பான் If you read the word of God, what Elijah has done, Elisha has done the double fold. eppadi எப்படிப்பட்ட oru uliyan yosichu paarenga See what a minister he was. chetta peragu aligi poi elumba எலும்பா and elisavin எலிசாவின் chettu pona oru thana thooki potta and எலும்புக்குள்ள இருந்து oru jeevan புறப்பட்டு avana uyirode எழுப்பிடுச்சு After he is dead and he is gone down and his boy, and when uh, another person who is dead is cast into his bones is touching him, he became alive. அபிஷேகம் என்பது நமக்காக கொடுக்கப்பட்டதல்ல தேவனுக்காக நீ கிரியை செய்யும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு வல்லமை Anointing is not given only to us, but in order to work for God, the power is given to you. ரெட்டிப்பான ஒரு வல்லமையை பெற்று கத்தருக்காக சேவை செய்யும்படியாக கொடுக்கப்பட்டது To receive a double fold of the spirit and work for God. the Lord is யாராவது given. வாலிபர்கள் கல்யாணத்துக்கு மாப்பிளையும் பொண்ணையும் பார்த்துட்டு அலையறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கத்தர் உன்னை குறித்து என்ன நினைக்கிறாருங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சுட்டு அதுல ஒண்ணும் கிளியர் ஆகலைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போ Youths who are waiting uh, and looking out for a girl or a boy, you just stop with it and ask what the will of God is concerning you and then go forward. ah ipo me நீ theda ஆரம்பிச்சிடாத you do not seek one for yourself கர்த்தருக்காக எதையாவது thedu you seek something for god ah enna enna என்ன enna குறித்து என்னுடைய sitham enna nu kettu paaru ask what the plan of God is concerning you ஆண்டவர் பேசக்கூடிய தேவன் the God is one who is உன்னை குறித்த தன்னுடைய மகிமையின் திட்டத்தை வெளிப்படுத்துவார் he will reveal his glorious plan concerning you ஒரு அந்நிய மனிதன் ஒரு கோரேஸ் uh, Cyrus was a strange person. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. There was a prophecy uttered when he, even before his birth. அஹ், அவனை தேவன் தன்னுடைய ஆவியினால் நிரப்பினார் And the Lord filled him with the Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Glory be to the holy name of the Lord. அஹ், நாற்பத்தி ஏசாயா நாற்பத்தி அஞ்சுல நான் பார்க்கும் பொழுது When we read Isaiah chapter 45, அஹ், நான் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்றார் the Lord says that I have anointed him. அபிஷேகம் என்பது தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஒரு சக்தி Anointing is a power which the Lord has preordained for the people whom he has ordained 45ஆம் அதிகாரம் ஏசாயா 45ல 1ல கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று சொல்கிறார் in isaiah chapter 45 verse 1 he is saying thus says the lord to his anointed to cyrus அபிஷேகம் பெற்றவன் போனானா கோணெல்லாம் செவ்வை ஆயிடணும் if one if the anointed one goes every crooked path will be made straight பூட்டப்பட்ட கதவு திறக்கணும் and the locked doors will open இரும்பு கதவுகள் உடையக்கணும் and the gates of iron will be அந்தகாரத்தில் broken இருக்கிற பொக்கிஷம் உனக்கு சொந்தமாய் கிடைக்கணும் and the darkness treasures of darkness should be given to நீ you போக போக இந்த அபிஷேகம் அதெல்லாம் ஓபன் பண்ணிட்டே இருக்கும் as you go anointing will open all these அபிஷேகம் பெற்றுட்டு எனக்கு தடைன்னு சொன்னீங்கன்னா உன்னுடைய அபிஷேகத்துல தான் நீ சரியா இன்னும் வரலன்னு அர்த்தம் after anointing if you say you have an hindrance you have not rightly come into your anointing ஆலயத்தை கட்டும்படியாக அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது he was given an anointing in order to build the temple of God அபிஷேகம் பெற்று என் வாழ்க்கையில தடை எனக்கு போராட்டம் ஏதோ விசுவாசம் இருக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டான்னு சொன்னினா நீ சரியான விசுவாசி அல்ல after receiving anointing if you say that you have some hindrance or somebody has done witchcraft against you you are not a right believer அப்படி ஒருத்தன் உனக்கு விரோதமா செய்றானா அன்னைக்கு நைட்டே கர்த்தருடைய ஆவி உன்கிட்ட பேசுவார் if anyone is doing anything wrong against you the spirit of god will speak to them அன்னைக்கு நீ முழங்கால போடணும் you should kneel down the day itself அன்னைக்கு நைட்டே அது உடையறத நீ பார்க்கணும் you should see that breaking that night itself அன்னைக்கு நைட்டே அந்த பிசாசு ரிவர்ஸ் போறத நீ பார்க்கணும் போகாத வரைக்கும் நீ முழங்கால நின்னு அந்த ஆவியினால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியினால் அந்த ஆவியை நீ அழிக்க வேண்டும் You should see Satan going reverse the day itself. Until then, you should kneel down and break down this past of Satan. அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்பொழுது அவனுடைய சிந்தையே மாறி போயிடும் When the anointing comes into a man, his mind will change. அவனுடைய தவறான எண்ணங்கள் இருந்தா கூட அவன் அப்படியே மாறிடுவான் Even if he has wrong thoughts, his mind will change. நீங்கள் அதுக்கு ஒரு ஒரு வசனம் சொல்றேன் ஒன்னு சாமுவேல் 19ல பார்க்கும் பொழுது When you read in first Samuel chapter 19, தாவீது நாயோதி என்கிற ஊர்ல இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது it was told unto Saul that David was the place called Nair. அவனை பிடிக்க முடியாக அவன் தாவீது போர் சவுல் போர் சேவகர்களை அனுப்பினான் in order to catch him Saul sent his soldiers அவங்க அந்த குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்தபோது when they came unto தேவ ஆவி அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது and the spirit of god came and rested upon them அவங்க தாவீதை பிடிக்கிறத விட்டுட்டு தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க and they left catching hold of david and they அபிஷேகம் பெறுவது என்பது ஒரு மனிதனுடைய சிந்தையை தவறான பாதையிலிருந்து புனிதமான பாதைக்கு இழுத்து செல்லுகிறது receiving the holy spirit is diverting one person from evil thoughts into a divine thought கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory be to the holy name of the lord ஆ, இன்றைக்கு உங்களில் எத்தனை பேருக்கு ஒரு சரியான ஒரு அபிஷேகம் வாஞ்சிக்கிறீர்கள் Today, how many of you want to receive a right anointing? இயேசுவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் Jesus himself was anointed இரண்டாம் சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது when we read in psalm 2 இதோ என்னுடைய ராஜாவை நான் சீயோனில் அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன் behold i anoint my king as a, uh, and set him upon the zion என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனின் மேல் என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று கர்த்தர் சொன்னார் the lord had said that i have set my king upon the holy hill of zion சீயோனிலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது there is an anointing in zion அந்த சீயோனின் அபிஷேகத்தை ஒரு ஊழியன் இழக்கும் பொழுதுதான் ஊழியனுடைய வாழ்க்கையிலே ஊழியங்களிலும் இல்லாவிட்டால் ஜீவியத்திலும் தடுமாற்றங்கள் அனுமதிக்கப்படுகிறது Only when a servant of God is losing this anointing, there is stumbling both in his life and ministry. சியோனின் அபிஷேகம் இருக்கும் வரை ஒரு ஊழியன் தடுமாறவே மாட்டான் As long as he is having the anointing of Zion, a servant of God will never அவனுக்குள்ள stumble. எந்த அசைவும் வரவே வராது He will never be shaken at all. அவனை உலகமே சேர்ந்து அசைச்சாலும் அசைக்க முடியாது Even if the whole world will turn to and to shake him now, he can ஏனென்றால் shake him. அது அசையாது இருக்கிற சியோன் பர்வதம் என்று வேதம் சொல்லுகிறது Because it is Mount Zion which cannot be shaken. சியோனுக்கு அபி- அசைவு கிடையாது கிடையாது there is no shaking design சீயோனின் அபிஷேகம் பெற்றவனுக்கும் அசைவு கிடையாது and to the one who has received the anointing of Zion அப்படி ஒரு ஊழியன் ஒரு விசுவாசி அசைகிறான் என்று சொன்னால் அந்த அபிஷேகத்தில் அவன் குறைந்திருக்கிறான் என்று அர்த்தம் if a servant of god or a believer is shaking then he is decreased in an anointing ஒரு சரியான ஒரு அபிஷேகம் இருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் அவனை நடத்தும் when there is a right anointing that anointing will lead him அந்த ஆவியானவர் அவனை நடத்துவார் that spirit of god will lead him பிதாவும் ஆவியானவரும் சேர்ந்து தான் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புனாங்க Father and the Holy Spirit along with them sent Jesus to this earth. ஏசாயா 48 16ல பார்க்கும் பொழுது ஆவியானவரும் பிதாவும் ஆவியானவரும் என்னை அனுப்புகிறார். Isaiah 48:16 we see that the Father and the Holy Spirit together sent Jesus. ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனை தேவன் நடத்தி அவனை வழிநடத்து பாதுகாக்கிறார். For an anointed person the Lord is leading and preserving him. கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். The Lord God and his Spirit sent me. அது அது ஒரு சரியான ஒரு நடத்துதலை காண்பிக்கிறது This shows a right leading. அப்போஸ்தலர் 8:29 ல பார்க்கும் பொழுது Acts 8:29 வீட்டிலே தன்னுடைய பிள்ளைகளோடு உட்கார்ந்து கொண்டிருந்த பிலிப்புவுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது and to Philip who was seated with his children in his house there was a word of God. நீ வனாந்தர மார்க்கமாய் போ You go towards the wilderness அந்த ரதத்தோடு நீ போய் சேர்ந்து கொள் and you go join the chariot அன்றைக்கு அது ஒரு ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி காண்பித்தார் and the Lord fulfilled the ministry that day. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம் What do we understand from this? ஆவியானவர் பேசக்கூடியவர் The Spirit of God is speaking. ஆவியானவர் ஏவக்கூடியவர் ஆவியானவர் கட்டி காப்பவர் uh, அவனுக்குள் அநேகரை பிரகாசிக்க வைப்பவர் பார்க்கும் பொழுது இந்த ஆவியானவர் ஊழியத்துக்கென்று ஜனங்களை பிரித்து எடுப்பவர் Moses separating people for ministry அப்போஸ்தலர் 13 2 அவர்கள் கர்த்தருடைய ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்க போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திருவலம் பற்றினார் அதற்கு முன்பாகவே இந்த பவுல் ஊழியத்தை தொடங்கிவிட்டார் even before that this paul began his ministry ஞானஸ்நானம் பெற்ற உடனே after baptism பரிசுத்தாவி பெற்ற உடனே after receiving the holy spirit கண்களில் இருந்த மீன் செதில் போன்ற தன்மை மாறின உடனே after the skeet from his eyes have fallen அப்போஸ்தலர் 9 20 லே பார்க்கும் பொழுது when we read in acts 9:20 ராமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் and straightway he preached Christ in the synagogues that he is சபைகளில் போய் பிரசங்கிப்பது பெரிய ஊழியம் அல்ல preaching in the churches is not a great ministry அது எல்லாருடைய கடமை that is a task of all நாம் எந்த இடத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு in any place whether we find the opportunity or not you preach the word of god நான் அந்த சபையில போய் பிரசங்கம் பண்ணேன் இந்த சபையில போய் பிரசங்கம் பண்ணேன் இது ஒரு பெரிய சாதனை அல்ல you preaching and going in this church and that church is not a great uh, ஆனால் ஆவியானவரால் பிரித்தெடுக்கப்பட்டு செய்கிறது மாத்திரமே ஊழியம் but separated by the Holy Spirit and doing as the ministry. ஆனபடியால் தான் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஊழியம் செய்த மனிதனே அவன் ஊழியம் செய்தான் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் ஆனால் பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஆவியானவர் அவனை என்னுடைய ஊழியத்துக்கு என்று பிரித்து விடு என்று பேச ஆரம்பித்தார் Therefore in 9th chapter he was under the impression that he is doing a ministry but in 13th chapter the spirit of God says this separate him out for the ministry. அதுதான் நான் அழைத்த ஊழியம் என்று ஆவியானவர் பேசுகிறார் That is what I have called him for that is what பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடு பயன்படுத்துங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் இதற்கு பின்பே அப்போ அந்த பவுலுடைய ஊழியம் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியமாக மாற்றப்படுகிறது The Holy Ghost said separate me Barnabas and Saul for the work whereunto I have called them after that this ministry of theirs became an accepted ministry அதற்கு முன்பாக அவர் ஊழியம் பிரசங்கித்தார் ஆனால் ஆவியானவர் அங்கீகரிக்கிற ஊழியம் இங்கே தான் தொடங்குகிறது before that he preached but this is the place where the holy spirit was recognizing him கர்த்தர் ஒரு நோக்கத்தோட நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் கொடுக்கிறார் God has given us the Holy Spirit with a purpose. அது நிறைவேற்றப்படாத பட்சத்தில் உன் ஓட்டம் முடிந்தால் உன் ஓட்டம் வெற்றியாய் முடியவில்லை. If you are not able to finish accomplish it and finish your race then your race is not நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I again repeat. ஒரு வாலிபனுக்கோ ஒரு ஊழியனுக்கோ ஒரு விசுவாசிக்கோ பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்படுவது ஒரு திட்டவட்டமான நோக்கத்திற்காக அது எந்த நோக்கம் என்பதை நீங்கள் தேவ சந்நிதியிலே நீங்கள் நிதானித்து நீங்கள் பகுத்தறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் For a youth for a believer for a servant of God anointing is given with a specific purpose you should stand in the presence of God and discern as to what purpose that spirit, that spirit is granted to you அமலேக்கரை அழிக்க முடியாக சவுலை அபிஷேகம் பண்ணினார் அந்த வேலையை அவன் செய்யாதபடியினால் அவனுடைய ஓட்டம் தோல்வியாக முடிந்தது God anointed Saul not to destroy the Amalekites because he did not accomplish it his race was a failure சத்துருவோடு சம்பந்தம் கலக்க கூடாது என்று சொல்லி சாலமோனை அபிஷேகம் பண்ணினார் அவன் அந்த நோக்கத்தை விட்டு மாறின பொழுது அவனை தேவன் விட்டு விலகினார் God anointed Solomon that he should not unite himself with his enemies but when he went away from that purpose the Lord went away from him 1 ராஜாக்கள் 19 மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு uh, ஏனென்றால் அடுத்ததாக ஆபேல் ஊரனான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு uh, ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு எலியாவுக்கு கத்த தெளிவாக இந்த மூன்று காரியத்தை செய்யும்படியாக சொன்னார் சொன்னார் The Lord commanded clearly to Elijah to do all these three things அந்த ஊழியத்தை செய்து முடித்த பொழுது அவன் சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் And when he accomplished this ministry, he was carried up by a whirlwind into heaven. அஹ், இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம் What do we understand from ஓ this? யார் அபிஷேகத்தை புணர்ந்து அதனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கிறார்கள் Those of them who are accomplishing the Holy Spirit and discerning what the work of God is, they are finishing their race victoriously. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக இந்த அபிஷேகம் என்பது நம்முடைய சந்ததி மேலும் ஊற்றப்பட வேண்டியது அவசியம் nextly this anointing shall be poured upon our descendants to ஏசாயா 44 ஆம் அதிகாரம் 3 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஐசாயா சாப்டர் 44 வெர்ஸ் 3 உன் சந்ததியின் மேல் என் ஆவியை உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் I will pour out my blessing upon spirit upon the seed and blessing upon the அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் உள்ள பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய அபிஷேகம் நிறைவுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் parents who are having children who are not anointed pray for the anointing of your children ஏன் அபிஷேகம் பெற்றாதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியுமா they live a Christian life only after they are anointed? ஆ, அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் வே- பூரணர் ஆயிட்டாங்களா நல்லவங்களா அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இப்படி நீ என்னைக்கு பேச ஆரம்பிச்சியோ அன்றைக்கு நீ பாதாளத்தை நோக்கி பயணத்தை துவக்கி விட்டாய் என்று அர்த்தம் The day you say accuse people saying that all those who are anointed, are they right? Are they going in the right way? From that day onwards, you are traveling toward your way உலக towards hell. பிரகாரமாக உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கலாம் Worldly manner, your life might flourish, ஆனால் ஆன்மீக வாழ்வு அபிஷேகம் இல்லாவிட்டால் வனாந்தரமாகவே இருக்கும் but your spiritual life without anointing will be a wilderness. ஏசாயா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது Isaiah chapter 32 verse 15 உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் வனாந்தரம் அதற்கு பின்புதான் செழிப்பான வயல்வெளியாக மாறும் until the spirit be poured upon us from on high the wilderness will be like that and and only after that that, that uh, wilderness will be a fruitful plain பதினான்காம் வசனத்துல அரண்மனை பாழாக கிடக்கும் In 14th verse we see the palaces shall be taken taken நிறைந்த nagaram verumiyagum and the multitude of the city shall be left உன்னதத்திலிருந்து aavi oochapadum mattum அப்படியே இருக்கும் until the spirit be poured upon us from on high to be like that. anandaramana vaalkai selippai maara vendumanal ungal சந்ததியின் mele அபிஷேகம் oochapada vendum If the life of wilderness should flourish then the spirit should be poured upon your seed. unga pillinga doctor irukalam உங்க பிள்ளைங்க டாக்டரா இருக்கலாம் டீச்சரா இருக்கலாம் இன்ஜினியர்ஸா இருக்கலாம் pala thiramigal skillful ஸ்கில்ஃபுல்லா இருக்கலாம் anal அபிஷேகம் illadavargala என்பதை நீங்கள் yosiyungal Your children might be doctors or engineers or teachers or can be skillful people but see uh, see if they are anointed people avan panatha சம்பாதிக்கலாம் paralogatha sambadithana he, can earn money he see he earned heaven avan kudumbatha nadathalam ana paraloga kudumbathil இணைக்கப்பட்டானா he can lead his family is he united with the family in heaven sariyana abhishekam என்பது எலும்புகளுக்குள் varaikkum namakkulla varanum right anointing should come within our bones abhishekam enbadu on sarasala ஊற்றப்பட்டு elumbu narambu oonu sada இரத்தம் mayiru tholu ella and அபிஷேகத்தினுடைய வல்லமையால் நிரப்பப்படணும் anointing is poured upon your head and it is coming upon your bones and veins and flesh and blood and it should come upon every hair also எலும்புகளுக்கு உள்ள கூட இந்த வல்லமை வரும் பொழுது தான் உன்னுடைய எலும்பு when it is coming it within your bones this anointing is making your bones to be fat வியாதியிலேயே மோசமான வியாதி எலும்புகளுக்குள்ள vyadhi da the most worst sickness is the Um, bone tumors அந்த போன் marrowன்னு சொல்லுவாங்க இட் இஸ் போன் marrow அந்த எலும்புகளுக்குள்ள இருக்கிறதான அந்த அணுக்கள்ல எப்போ கவுண்டிங் குறையுதோ அந்த ஆள் சீக்கிரமா செத்துருவான் When the blood corpuscles within the bones is decreasing, then that man will easily die soon. நான் சென்னை அப்போலோ கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஜெபிக்கும்படியாக போயிருந்தேன் I went to Chennai to Apollo Cancer Institute to pray. அஹ், கொழும்புல நம்முடைய விசுவாச வீட்டுக்கு பக்கத்துல உள்ள வீட்டுல ஒரு சிங்கள பெண் இருபது வயது அவளுக்கு இந்த போன் மேரா வியாதி வந்திருந்தது There was a Ceylon girl who, uh, who was near our faith home. She had this bone marrow sickness. அஹ், ரொம்ப அழகான ஒரு பெண் she was a beautiful girl ஒரு வாலிப பெண் she was a young girl ஆனால் எலும்புகளுக்குள்ள இருக்கிற அந்த மஜ்ஜையில அந்த ஊன்ல அவளுக்கு அந்த கவுண்டிங் குறைந்திருந்தது but within the fatness of that bone she had the count less என்னலமோ செஞ்சு பார்த்தாங்க கடைசில அது சென்னையில் இறந்துருச்சு they did so many measures to her but finally she died இன்னொரு ஒரு தமிழ் பெண்ணுக்காக இலங்கை தமிழ் பெண்ணுக்காக நான் போய் ஜெபித்தேன் another of a tamil girl who was belonged to salon i went and prayed அவளுக்கு மற்ற அவங்களுடைய சகோதரிகள் எலும்புல இருந்து அந்த ஊனை எடுத்து வச்சு அவளுக்கு உயிர் கொடுக்க ட்ரை பண்ணாங்க they wanted to take the fat from out of the bones of some other sister and they wanted to give a life ana and பிள்ளைக்கு uyir kadaitu விட்டது and she gained life abhishekam enbadu எலும்புகளுக்குள்ள varanum the uh, anointing should come within the bones இல்லனா வாளவயதின் பாவம் எலும்புகளுக்குள்ள படுத்து உன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொண்டே irukum or the sins of the youth lies within the bones and it will destroy your life எசேக்கியேல் 37:5 ல சொல்லிருக்கு எலும்புகளுக்குள் கர்த்தருடைய jeevan vandade in ezekiel 37:5 we can see that the life of god came into the bones எலும்புகளை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இருக்கிறது there is an anointing which can revive the bones ரோமர் 8:11 படி கிறிஸ்துவை மரித்துள்ள எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் according to romans 8:11 we see that christ who has resurrected from the dead if he that spirit is dwelling in you he can resurrect your bodies too எத்தனை பேருக்கு இந்த வரங்கள் வல்லமைகள் கிருபைகள் தாளந்துகள் அபிஷேகத்தின் நிறைவு அந்த பரிபூர்ண வல்லமை எத்தனை பேருக்கு தேவை how many of you want this gifts and talents and uh, the graces and the fullness of the spirit? நாம் துரோகிகள் தான் We were all treacherous ஆ, people. ஆனாலும் கர்த்தர் நமக்காக வரங்களை பெற்றுக்கொண்டு நமக்கு அதை அளிக்கிறார் But the Lord received the gifts and he is giving to us. ஆனால் வரங்களை யாரும் மூடி வைக்க வேண்டாம் Therefore none of you enclose your வரங்கள் உன்னை gifts. பாதுகாக்கிறது அநேகரை விடுவிக்கிறது The gifts are preserving you and delivering many. ஒருவேளை வரங்களை மூடி வைத்தவர்கள் இன்றைக்கு பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி மறுபடியும் கர்த்தருடைய வரங்களில் நீங்கள் பிரகாசியுங்கள் Maybe once of them who are closed up with your uh, gifts, uh, you once again ask of the Lord God for forgiveness and uh, you enlighten and brighten your gift. அபிஷேகம் இல்லாதவர்கள் அந்த வரங்கள் இல்லாதவர்கள் தேவனிடத்திலிருந்து இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள இயலும் Those of them who do not have the anointing or do not have these gifts, we can receive of the Lord. உன் மூலமாய் கத்தர் பிரகாசிக்க அவர் விரும்புகிறார் The Lord wants to shine out through you. உனக்கூடாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த The விரும்புகிறார் Lord wants to release power through you. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீர்கள் How many of you desire? தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு கிறிஸ்து உன்னை இன்றைக்கு பிரகாசிப்பார் You who are asleep, rise up from the dead and the Lord and Christ will shine out in you. இன்றைக்கு சியோனின் அபிஷேகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் Today some of them will receive the anointing of Zion. உன்னுடைய எலும்புகளுக்குள்ள இருக்கிற வியாதி ஒரு சிலருக்கு வெளியே போகும் The sickness within your bones will go out. உன்னுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் The Lord is going to bless your seed. உன்னுடைய தரிசனங்களை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார் The Lord is going to renew your visions. கர்த்தர் எனக்குள்ள ஒரு மகத்தான செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் கண்களை மூடுங்கள் All those who say the Lord has to do a magnificent work in me, close your eyes. இனி அசதியா இருக்கக்கூடிய காலம் நமக்கு கிடையாது There is no more time for us to be slack. இனி கொஞ்ச காலம் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் The Lord is giving remaining only a few more days to இனி us. காலம் செல்லாது என்ற வார்த்தை அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது Often the word say that the time, there's no more time is resounding. இனி நமக்கு காலங்கள் இல்லை after we have no more time ஒன்று time. இயேசு வருவார் இல்லடாவிட்டால் நம்முடைய ஓட்டம் சீக்கிரம் முடியும் One thing, Jesus will come, our race will get over. ஆனால் அதற்கு முன்பாக நாம் அபிஷேகத்தின் மூலமாக செயல்பட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது But before that through anointing, we have many works to do. ஆண்டவர் நம்மளுக்கு கூட கிரியை செய்ய The Lord wants to work through us. ஆனால் எத்தனையோ பேரை தெரிந்து கொள்ளாமல் நம்மை கிருபையாய் தெரிந்து தேர்ந்து கொண்டிருக்கிறார் he has not chosen many but has by grace chosen us கர்த்தாவே நான் உமக்காக கிரியை செய்ய விரும்புகிறேன் சொல்றவங்க நெடுமலங்கள் போடுங்க all of them who want to say lord i want to work for you kneel down பைபிள மூடி வைங்க close your bibles diary மூடி வைங்க close your diaries கொஞ்சம் இடங்களை கொடுத்து வைத்துக் கொள்ளுங்க and space, give some space between தலையை உயர்த்துங்க and lift up your heads உங்களுடைய வாஞ்சையை கர்த்தருடைய சன்னிதானத்திலே வசனத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் தெரிவியுங்கள் as you you say what you desire in the presence of god as you hear the word of god முடிந்தால் உள்ளே வாருங்கள் and if possible come inside இடம் இல்லாவிட்டால் வெளியே ஃப்ரீயாக நீங்கள் அமர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஆராதித்து அனுபவியுங்கள் if there is no place you can sit outside freely and you can enjoy the presence of god அவசியம் இல்லாமல் எழும்ப வேண்டாம் and without without anything you cannot கண்களை மூடுங்கள் close your eyes ஒரு திட்டமான ஒரு செயல் உனக்குள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நேரடியாய் உனக்குள் நடக்க வேண்டும் a definite work should take place within you by the holy spirit கத்தர் ரெட்டிப்பான வரத்தை உனக்கு தருவார் The Lord will give you a double portion of the spirit. உன்னுடைய வரங்களை கத்தர் அனல் மூட்ட விரும்புகிறார் The Lord wants to inflame the gifts in you. உன்னுடைய தரிசனத்தை விரிவாக்க விரும்புகிறார் The Lord wants to widen your vision. உன் மூலமாய் சத்தியத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறார் He wants to establish the truth through you. உன் மூலமாய் வசனத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார் He wants to confirm his word through you. உன் மூலமாய் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார் He wants to do wonders and miracles through you நீ அதிசயங்களை கண்ட காலங்கள் போய் நீயே அதிசயம் செய்யக்கூடிய அற்புதம் செய்யக்கூடிய ஒரு கருவியாய் தேவனுடைய கரத்தில் மாற மாறப்போகிறாய் Gone the days of wonders and He is making you a wonder in His hands. உன் மூலமாய் தன்னுடைய குமாரனை அவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார் Through you, He wants to reveal His Son. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீர்கள் ஒன்று அபிஷேகம் உன்னை பாதுகாக்கிறது அநேகரை பாதுகாக்கிறது உன்னுடைய அபிஷேகம் உன்னை காப்பாற்றும் அநேகரை காப்பாற்றுகிறதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் உன்னுடைய அபிஷேகம் உன்னை பிரகாசிக்கும் உன் மூலமாய் அநேகரை பிரகாசிக்கும் உன்னுடைய அபிஷேகம் உன்னுடைய கட்டுகளை அவிழ்க்கும் அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கும் bonds and the bonds of many of them உன்னுடைய அபிஷேகம் உன்னை குணமாக்கும் உன் மூலமாய் அநேகரை குணமாக்கும் your anointing will heal you and heal many of them through you உன் உனக்குள் அக்னியை மூள வைக்கும் உன் மூலமாய் அநேகரை அக்னியை பற்ற வைக்கும் it kindle the fire you and make fire through many of you கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும் lord give me such an anointing in me ஆமென் மன்னிக்க உமிடமே கெஞ்சுகிறேன் நான் மறுக்காமல் ஒரு விசை மன்னித்தருளும் மறைவான பாவங்கள் பல செய்தேன் மன்னிக்கும் தேவனே உமக்கு நிகரியா மன்னிக்கவும் இடமே கெஞ்சுகிறேன் நான் மறுக்காமல் ஒரு விசை மன்னித்தருளும் மறைவான பாவங்கள் பல செய்த நான் மன்னிக்கும் தேவனே உமக்கு நிகரியா ஆண்டவட்ட கேளுங்க மன்னிக்க உம்மிடத்தில் கெஞ்சுகிறேன் மறுக்காமல் ஒரு விசை மன்னித்தருளும் மறைவான பாவங்கள் பல செய்திருக்கிறேன் மன்னிக்கும் தேவனே உமக்கு நிகர் யார் அமேன் வய திறந்து இந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா அமேன் அமேன் பேதுருவை போல் மறுதளித்தேன் யூதாசை போல் நான் காட்டி கொடுத்தேன் ஆசாம் எந்தன் சிலுவை ஏற்றி ஆனாலும் ஏசுவே அன்பு வைத்தி பரவாசாம் எந்தன் சிலுவை ஏற்றி பிரியமானவளே வாயை திறந்து சொல்லுங்க பேதிருவை போல நான் மறுதளித்திட்டேன் எத்தனையோ விசை கல்லூரியில் உண்மை மறுதளித்து விட்டேன் பள்ளிக்கூடத்தில் மறுதளித்து விட்டேன் வேலை ஸ்தலங்களில் மறுதளித்து விட்டேன் தொழில் ஸ்தலங்களில் மறுதளித்து விட்டேன் சொந்தக்காரர்கள் மத்தியிலே மறுதளித்து விட்டேன் என் நண்பர்கள் மத்தியிலே மறுதளித்து விட்டேன் என் ஊழியத்தின் பாதையிலே நான் உண்மை மறுதளித்து விட்டேன் என் குடும்பத்தார் மத்தியிலே நான் உண்மை மறுதளித்து விட்டேன் அன்றைக்கு யூதாஸ் காட்டி கொடுக்கவில்லை ஆண்டவரே நான் தான் உண்மை காட்டி கொடுத்து விட்டேன் பண ஆசையின் நிமித்தமாக பொருள் ஆசையின் நிமித்தமாக பேர் புகழுக்காக நான் எத்தனையோ கூட்டங்களை விட்டுவிட்டேன் எத்தனையோ ஊழியங்களை விட்டுவிட்டேன் எத்தனையோ தேவ சமூகத்தை நான் அலட்சியம் பண்ணிவிட்டேன் எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்